ॐ विश्वस्मै नमः ॐ विश्वम् विष्णुर्वषट्कारो भूतभव्यभवप्रभु भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानाम् परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदाम् नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपु श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वः सर्वशिवत्थानद्भूताजन्यदिवयः स्वम्भव भावनो भर्ता प्रभवः प्रभुरेश्वरः स्वयम्भो शम्भुरादित्यः पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो हृषी केशः प्रभुः विश्वकर्मा मनस्त्रष्टास्थविष्टस्थविरो ध्रुवः अग्राह्यः शाश्वतः कृष्णो लोहिताक्षः प्रदर्शनः प्रभूतस्त्रिगुब्धाम पवित्रम् मङ्गलम् परम् ईशानः प्राणदः प्राणो ज्येष्ठः श्रेष्ठः प्रजापति हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमक्रमः अनुत्तमो दुराधर्षः कृतज्ञः कृतिरात्मवान् सुरेशः शरणम् शर्म विश्वरेता प्रजाभवः अहः संवत्सरो व्याळः प्रत्ययः सर्वदर्शनः अजः सर्वेश्वरः सिद्धः सिद्धिः सर्वादिरच्युतः वृषाकपिरमेयात्मा सर्वयोगविनिःसृतः वधुर्वसुमनाः सत्यः समात्मा संवितः समः अमोघः पुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृते रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयोनिःशुचिश्रवाः अमृतः शाश्वतस्थाणुर्वरारोहो महातपाः सर्वगः सर्वविद्वानुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षः सुराध्यक्षो धर्माध्यक्षः कृताकृतः चतुरात्मा चतुर्व्योहश्चतुर्दंष्टश्चतुर्गजा भ्राजष्वद्भोजनम् भोक्ता सहिष्ठव्यगदाविजः अनघाविजयोजेता विजयो वेदा पुरेन्द्रो वा नरेन्द्रो वामनः प्रांशुरमाधश्रुचिरोर्जितः सङ्ग्रहः सर्गो यमः वेद्यो वैद्यः सदा योगी वेदः माधवो मधुः अतीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः महावैगतु महावीर्यो महाशक्तिम् महाद्युतिः अनिर्देश्य वपुः श्रीमानमेयात्मा महाद्विषक् महेश्वासो महीभक्ता श्रीनिवासः सदाङ्गतिः अनिरुद्धः स्वानन्दो गोविन्दो मरे यद्मनोऽहंस सुतर्नाभिजगात्क्रमः निरण्यनाभः प्रजापतिः अनत्यम् सर्वदृक्षिम् सन्धाता सन्धिमान् स्थिरः अजातर्मर्षणश्चात्मा विश्रुतात्मा सुरारिः गुरुर्गुरुतमो सत्यः सत्यपराक्रमः निमिषानिमिषस्वग्धी वाचस्पतिरुदारथी अग्रणेऽग्रामणे श्रीमान्यायो समीरणः तत्समूर्द्धा विश्वात्मा सहस्राष्टसहस्रवावर्तना निवृत्तात्मा संवृतः सम्प्रमर्दनः सुप्रसादः प्रसन्नात्मा विश्वविश्वभुग्दिभो सत्कर्ता सत्कृतः साधुर्जह्नम् नारायणो नरः असङ्ख्येनो प्रमेयात्मा विशिष्टः शिष्टकृच्छुतिः सिद्धार्थसिद्धसङ्कल्पः सिद्धिदः सिद्धिसाधनः वृषाही वृषभो विष्णुर्वृषपर्वा वृषोदरः वर्धनो वर्धमानश्च विविक्तः श्रुतिसागरः सुभजो दुर्भरो वाग्मी महेन्द्रो वसुदो वसुः नैकरोगो बृहद्रोगः शिविविष्टः प्रकाशनः उमायस्तेजोद्युतिधरः प्रकाशात्मा प्रतापनः रुद्धः सष्टाक्षरो मन्द्रश्चन्द्रांशुर्भास्करद्युतिः अमृतांशोद्भवो भानश्चबिन्दुः सुरेश्वरः औषधम् जगतः सेतुः सत्यधर्मपराक्रमः भूतभव्यभवन्नाथौ पवनः पावनो नलः कामः कामकृत्कान्तः कामः कामप्रदः प्रभुः युगादिगुद्युगावर्तो नैकमायो महाजनः अदृश्योऽव्यक्तरूपश्च सहस्रजिनन्दजित् शिष्टो विशिष्टशिष्टेष्ट शिखण्डी क्रोधः प्राणः प्राणदोपासवानुजः अपान्निधिरधिष्ठानमप्रमत्तः प्रतीक्षितः स्कन्दः स्कन्दधरो धुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहद्भानुरादिदेवः पुरन्दरः अशोकस्तारणस्तारः शूरः शौर्यजनेश्वरः अनुकूलस्य तावत्तः पत्नी पद्मनिवेक्षणः पद्मनाभोरविन्दाक्षः पद्मगर्भः शरीरभृते महत्ययुद्धो विष्णात्मा महाक्षो गरुणध्वजः अतुलशरभो भीमः समयज्ञो हविर्हरि सर्वलक्षणलक्षण्यो लक्ष्मीवान् समितिञ्जयः विक्षरोहितो मार्गो वेददामोदरः सह महीधरो महाभागो वेगवानमिताशनः उद्भवरक्षोभणो देवः श्रीगर्भः परमेश्वरः करणम् कारणम् कर्ता विकर्ता गहनो गुहः व्यवस्थानः संस्थानस्थानदो ध्रुवः परव्यस्तुष्टः पुष्टः शुभेक्षणः रामो विरामो विरजो मार्गो नेयो नयो नयः वीरशक्तिमताम् श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः वैकुण्ठः पुरुषः प्राणः प्राणः प्रणवः प्रणुः हिरण्यगर्भः शत्रुघ्नो व्याप्तो वायुरधोक्षजः ऋतुः सुदर्शनः कालः परमेष्ठी परिग्रहः उग्रः संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः स्थावरस्थाणुः प्रमाणम् बीजमव्ययम् अर्थो नर्थो महाकोशो महाभोगो महागणः अनिर्विण्णस्य वृक्षोभोद्धर्मयोगो महामगः नक्षत्रयेन नक्षत्रे क्षमः क्षामः समीहरः यज्ञो महेज्यश्च क्रतुः सत्रम् सताम् गतिः सर्वदर्शे विमुक्तात्मा सर्वज्ञो ज्ञानमुत्तमम् सुभरसुमुखस्सोक्षः सुघोषः सुभदः सुहृदि मनोहराजितक्रोधो वीरबाहुर्विदारणः स्वापनौषवशो व्यापी नैकात्मानैककर्मकृते वत्सलो वत्सलो वत्से रत्नगर्भोधनेश्वरः धर्मगुद्धर्मकृद्धर्मी हरसक्षरमक्षरम् अविज्ञाता सहस्रांशुर्विधाता कृतलक्षणः कवस्तिनेमिः सत्त्वस्थः सिंहो भूतमहेश्वरः आदिदेवो महादेवो देवेशो देवभृद्गुरुः उत्तरो गोपजग्गोक्ता ज्ञानगम्यः पुरातनः शरीरभूतभृद्भोक्ता कपेन्द्रो भूरि दक्षिणः सोमवोमृतमः सोमः पुरुजित्पुरुषोत्तमः विनयोजयः सत्यसन्धो दाशार्हः सात्वताम् वदे जीवो विनयिता साक्षी मुकुन्दोमितविक्रमः अम्बो निजनन्दात्मा महोदविषयोऽन्तकः अयो मित्रः प्रमोदनः आनन्दोनन्दनानन्दस्य सन्त्यसम्मातृविक्रमः त्रिवदस्त्रिदशाध्यक्षो महाशृङ्गः कृतान्तकृत् आवराहो गोविन्दः सुषेणः कनकाङ्गने गृत्यशक्रग्रासः वेदा कृष्णो दृढः सङ्कर्षणोच्युतः वरुणो वरुणो वृक्षः पुष्कराक्षो महामनाः भगवान्भगः नन्दीवनमालीहरायुधः आदित्योज्योतिरादित्यः सहित्तप्रतिसत्तमः सुसङ्गाखण्डपरशब्दारुणो द्रविणप्रदः दिवसृक्सर्वजिज्ञातो वाचः निजः त्रिसामापामगः सामनिर्वाणम् भेषजम् भिडग् सन्न्यासगच्छमशान्तो निष्ठा शान्तिः परायणम् शुभाङ्गः शान्तिरस्रष्टा कुमुदः कुमलेशयः गोहितो गोपजर्गोक्ता वृषभाक्षोषप्रियः अनिवन्ते निवृत्तात्मा संक्षेत्ताक्षेमकृच्छिवः श्रीवत्सवक्षा श्रीवासः श्रीमति श्रीमताम् नरः श्रीदः श्रीश श्रीनिवास श्रीनिधि श्रीविधावनः श्रीधरः श्रीकरश्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः स्पर्शः सङ्गच्छतानन्दो नन्द्यज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा सत्केत्तिष्ठिन्न संशयः उदेम्नः सर्वतश्चक्षुरनीशश्वाश्वतस्थिरः भोजयो भूषणो भोजर्विशोकशोकनाशनः अर्चिष्मानर्चितः कुम्भो विशुद्धात्मा विशोधनः अनिरुद्धो प्रतिरथः प्रद्युम्नो मितविक्रमः कालदेविनिहा वीरश्चौरिश्चूरगणेश्वरः लोकात्मा त्रिलोकेशः केशवः केशिहा हरिः कामदेवः कामबालः कामी कान्तः कृतागमः अनिर्देश्यवपुष्विष्णुर्वेदानन्दो धनञ्जयः ब्रह्मण्या ब्रह्मगद्ब्रह्मा ब्रह्म ब्रह्मविवर्धनः ब्रह्मविद्राह्मणो ब्रह्मे ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः महाक्रमो महाकर्मा महातेजा महोरगः महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः स्तव्यस्तव प्रियस्तोत्रम् स्तुतिस्तोतारणप्रियः पूर्णपूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः मनोजवत्तेत् सकलो वसुरेता वसुप्रदः वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः सद्गतिः सत्कृतिः सत्ता सद्भूतिः सत्परायणः शोधभेनो यदुश्रेष्ठः सन्निवासस्या गुणः भूता वासो वासुदेवः सर्वासुनिलयो नलः दर्पः दर्पदो दृप्तो दृद्धरोधापराजितः विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तः शतमूर्तिः शतागुणः एकोनैकस्तवः कट्यम् यत्तत्परमनुत्तमम् लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः सुवर्णवर्णो हेमाङ्गो वराङ्गश्चन्दनाङ्गजी वीरः विषमश्योष्णो घृताशीरजलश्चलः अमानीमानदो मान्यो लोकस्वामी त्रिलोकधुज सुमेधा मेधजो धन्यः सत्यमेधाधराधरः तेजो वृषोद्युतिधरः सर्वशस्त्रभृताम्बरः प्रग्रहो विग्रहो यग्रो मेघलिङ्गो महाग्रजः चतुर्मूर्तिश्चतुर्बाहुश्चतुर्यूभश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्बाहुश्चतुर्वेदविदेकवात् समावर्तादिवृत्तात्मा सञ्जयोदविक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिः शुभाङ्गो लोकसारङ्गः सुतन्तुस्तन्तुवर्धनः इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः उद्भवः सुन्दरः सुन्दरत्मनाभत्सुलोचनः अर्को वाजनः शृङ्गे जयन्द्रः सर्वविजयी सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्वभागीश्वरेश्वरः महाभ्रतो महाकर्तो महाभूतो महानिधे कुमुदः कुन्दरः कुन्दः पर्जन्यः पावनो निलः అవధాతోముఖురముఖశ్రుతశ్చతురశ్చతురాభర నగ్రోదంబరోష్వత్థాణూరాంధ్రనిషూదన సహస్రాఖ్యసప్తజిహ్వః సప్తైకా సప్తవాహన అమోర్తిరణోచించో భయగద్భయనాశన అనస్థూలో నిర్గుణో మహాని అతిథస్వాద్య ప్రాగ్వంశో వంశవర్ధన अमोत्तिरणभो चिन्त्यो भयगद्भयनाशनः अनन्तस्थूलो निर्गुणो महान् अधृतस्वधृतस्वास्य प्राग्वंशो वंशवर्धनः तारभत्कथितो योगी योगीशः सर्वकामदः आश्रमश्रवणः क्षामः सुवर्णो वायुवाहनः धनध्वरो धनुर्वेदो दण्डो दमयितागमः अपराजितः सर्वतो नियन्ता नियमो यमः तत्त्वान्तात्विकः सत्यः सत्यधर्मपरायणः अभिप्रायप्रियारुहोरिः प्रियगत्प्रीतिवर्धनः प्रियाय जगज्योतिः सुरजर्हुतभुग्विभुः रविर्विलोचनः सूर्यः सवितारविलोचनः अनन्दामतमद्भोक्ता सुखदमनैकदाग्रजः अनिर्विण्णः सदा मर्षे लोकाधिष्ठानमद्भुतः सदा सनातनतमः कपिलः कपिलव्ययः स्वस्तिनः स्वस्तिगः स्वस्ति स्वस्तिभः स्वस्तिदक्षिणः अरौद्रः कुण्डली चक्रे विक्रम्योर्जितशासनः सप्तादयः शब्दतः शशिरः सर्वनेकरः अक्रोनः पेशलो दक्षो दक्षिणः क्षमिणाम्बरः विद्वत्तमो वेदभयः पुण्यः श्रवणकीर्तनः उत्तारणो दुष्कृतिः पुण्यो दुःस्वप्रणाशनः वीरः रक्षणः सन्दो जीवनम् पर्यवस्थितः अनन्तश्चेयद्विदमन्यभयावहः चतुरश्लोकभीरात्मा विदिशो व्यादिशो दिशः अनाजर्भोर्भवो लक्ष्मी श्रुयेरो ऋषिराङ्गदः जननो जनजन्मादिर्भीमो भीमपराक्रमः आधारविलयो धाता पुष्पहासः प्रजागरः ओद्दगतत्तथाचार प्राणदः प्रणवः प्रणः प्रमाणम् प्राणनिलयः प्राणभत् प्राणजीवनः तत्त्वम् तत्त्वविशेषात्मा जन्म मृत्युजरादिगः भूर्भुवस्वत्वरुत्तारः सविता प्रपितामहः यज्ञो यज्ञवचर्यज्वा यज्ञाङ्गो यज्ञवाहनः वनमालीगदीशाङ्गी शङ्खी चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु वनमालीगदीशाङ्गी शङ्खी चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु वनमालीगदीशाङ्गी शङ्खी चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवोऽभिरक्षतु इतीयम् कीर्तनीयस्य केशवस्य महात्मनः नाम्नाम् सहस्रम् दिव्यानामशेषेण प्रकीर्तितम् यैदम् शृणुयाम् नित्यम् यश्चापि परिकीर्तयेत् नाशुकम् प्राप्नुयात् किञ्चित् सोमुत्रेह च मानवः वेदान्ततो ब्राह्मणस्यात् क्षत्रियो विजयी भवेत् वैश्योधनसमद्धस्याच्छूद्रः सुखमवाप्नुयात् धर्माप्ति प्राप्नुयात् धर्ममर्थाप्ति चाप्तमाप्नुयात् कामानवाप्नुयात् कामी प्रजाप्ति चाप्नुयात् प्रजाः भक्तिमान्यः सदोत्थाय तद्गतमानदः सहस्रम् वासुदेवस्य नाम्नामेतत् प्रकीर्तयेत् न प्राप्नोति विपुलम् ज्ञातिप्राधान्यमेव च अचलाम् श्रियमाप्नोति श्रेयः प्राप्नोत्यनुत्तमम् न भयम् क्वचिदाप्नोति वीर्यम् तेजश्च विन्दति भवत्यरोगो द्युतिमान् बलरूपगुणान्वितः रोगात्त्वमुच्यते रोगात् बद्धो मुच्येत बन्धनात् भयान्मुच्येत भीतस्तु उच्येतावन्न आपदः दुर्गान्यतिरत्याशु पुरुषः पुरुषोत्तमम् स्वनामसहस्रेण नित्यम् भक्तिसमन्वितः वासुदेवाश्रयो मर्त्यो वासुदेवपरायणः सर्वपापवियुक्तात्मा याति ब्रह्म सनातनम् न वासुदेव भक्तानामशुभम् विद्यते क्वचित् जन्म मृत्युजरा व्याधिभयम् नैवोपजायते इमं श्रद्धा जानः श्रद्धाभक्तिसमन्वितः विद्येतात्मा तु भक्षान्ति श्रीभति स्मृतिकीर्तिभिः अक्रादायत्सर्यम् न लोभो नाशुभामतिः भवन्ति कृतपुण्यानाम् भक्तानाम् पुरुषोत्तमे योऽस्य चन्द्रार्कनक्षत्रम् खन्दिशो भगवन्महोदधिः वासुदेवस्य वीर्येण विषधारि महात्मनः ससुरासुरगन्धर्वम् सयक्षोरगराक्षरम् जगद्वशे मत्सेदम् कृष्णस्य सचराचरम् इन्द्रियाणि ममो बुद्ध्यः तेजोबलम् धृतिः धतिः आसुरेवाशुनान्याहुः क्षेत्रम् क्षेत्रज्ञयेवज सर्वागमानामाचारः प्रथमम् परिकल्प्यते आचारप्रभवो धर्मो धर्मस्य प्रभुरच्युतः कृषयमपि नरो देवा महाभूतानि धा जङ्गमाजङ्गमम् चेदम् जगन्नारायणोद्भवम् योगो ज्ञानम् तथा साङ्ख्यम् विद्याश्चित्तादिकम् मजा वेदाशास्त्राणि विज्ञानमेतत् सर्वम् जनार्दनात् एको विष्णुम् महद्भूतम् पृथग्भूतान्यनेकशः त्रीन् लोकान्याप्यभूतात्मा भुङ्क्ते विश्वभुगव्ययः इमम् स्तवम् भगवतो विष्णोर्व्यासेन कीर्तितम् अथेद्यजिच्छेत् पुरुषश्रेयः प्राप्तुम् दृगानि च विश्वेश्वरमजम् देवम् जगतः प्रभोव्ययम् भजन्ति ये पुष्कराक्षम् न ते यान्ति पराभवम् न ते यान्ति पराभवोन्नमयिति अर्जुन उवाच पद्मभक्तविशालाक्ष पद्मनाभसुरोत्तम भक्तानामनुदत्तानाम् प्राता भवजनार्दन श्रीभगवानुवाच यो माम् नाम सहस्रेण स्तोदतिच्छति पाण्डव सोऽहमेकेन श्लोकेन स्तुत एव न संशयः स्तुत एव न संशयोन्नम इति यादौवाच वासनाद्वासुदेवस्य वासितम् ते जगत्त्रयम् सर्वभूतनिवासोऽसि वासुदेव नमोऽस्तुते वासुदेव नमोऽस्तुतवोन्नम इति पार्वत्युवाच केनोपायेन लघुना विष्णोन्नाम सहस्रकम् पठ्यते पण्डितैर्नित्यम् श्रोतुमिच्छाम्यहम् प्रभो ईश्वरोवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम त्वत्तुल्यम् राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम त्वत्तुल्यम् राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम त्वत्तुल्यम् राम नाम वरानने राम नाम वरानन ओम् नम इति ब्रह्मोवाच नमोऽस्त्वनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षिशिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटिशिवधारिणे नमः सहस्रकोटीधारिणौ सञ्जयोवाच यत्र योगेश्वर यत्र यत्र पार्थो धनद्धरः तत्र श्रीर्विजयो श्रीरुविजयो भूजभृगादीजम्मजम् मम श्रीभगवानुवाच अनन्याश्चिन्तयन्तो माम् ध्येजनात्तर्युपासते तेषाम् नित्याभियुक्तानाम् योगक्षेमम् वहाम्यहम् परित्राणाय साधूनाम् विनाशाय च दुष्कृताम् धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे पार्थाभिषण्णाः शिथिलाश्च भीताः वर्तमानाः सङ्केत्य नारायणशब्दमात्रम् विमुक्तदुःखात् श्रीनो भवन्तु மகானான ஆச்சாரியால் கொண்டு விஷ்ணு சாஸ்திராமத்துக்கு பாஷ்யம் பண்ணினாள் ஆதிசங்கரன் லலிதா சாஸ்திராமத்துக்கு பாஷ்யம் பண்ணணும்னு எடுத்துன்னு வர சொன்னாலாம் மூன்று முறை பத்மபாதர் புஸ்தகத்தை கொண்டு கொடுக்குறார் அதை பார்த்தா விஷ்ணு சாஸ்திராமமா இருக்கு என்ன நான் லலிதா சாஸ்திராமம் சொல்றேன் நீ விஷ்ணு சாஸ்திராமத்தை எடுத்துன்னு வரையேன் உள்ள ஒரு குழந்தை பாவாடியும் பாதசரமும் ஜடகோஸ்துமா உள்ள அலங்காரம் பண்ணிட்டு குங்குமம் தடவிண்டு ஒரு பெண் குழந்தை நிற்கிறாள் அவள் எடுத்து கொடுத்தாள் கொண்டு வந்தேன்னு சொன்னாள் பத்மபாதர் இந்த சன்னியாசியில் இருக்கிற இடத்துல பெண் குழந்தை வருவதற்கு என்ன காரணம் நாள் ஆச்சரியாள் ஆசிரமம் வாசல்ல காட்டுல தென்னையில இருந்தவாள் உள்ள இருக்காருன்னா உள்ள போய் பார்த்தா காத்தியாயனாய் வித்மகே கன்னியகுமாரி தீமகின்னு அம்பாளே நேரம் வந்து இருக்கிறாள் தென்னிக்கையா உடனே ஆச்சாரியால் நமஸ்காரம் பண்ணினாள் அப்போ அம்பாள் சொன்னாலாம் என் சகோதரன் நாராயணன் அவனுடைய நாமாக்கு நீங்க பண்ணா நான் திருப்தி அடையிறேன்னாளா அதனால ஆச்சாரியால் விஷ்ணு சாஸ்திரம் எழுதினாள் இது பிராச்சீனமா இப்படி ஒரு சரித்திரம் சொல்றது இதை எம் வி ராமானுஜாச்சாரியாலும் எழுதியிருக்காள் விஷ்ணு சாஸ்திரம் புஸ்தகத்துல இப்படி பெரியவாழ் ஒரு கதை சொல்லுவார்கள் இது பிராச்சீனமான கர்ண பரம்பரையில வந்திருக்குன்னு எழுதியிருக்காள் இது பெரியவாள்லாம் அப்படி சொல்ற வழக்கம் அதனாலதான் ஆச்சாரியால் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினாலாம் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு போய் சிவபரமா அர்த்தம் பண்ணிவிடலாம் அப்படி பண்ணலேன்னு அவன் விஷ்ணுன்னா விஷ்ணு நாராயணன் தான் விட்டா அதான் மகான்கள் கபட்டமா பேசவே மாட்டாள் எது உண்மையோ எது சத்தியமோ அதைத்தான் பேசுவாள் இதே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை போய் சிவபரமா அர்த்தம் பண்ணலாம் ஆச்சாரியாளுக்கு இந்த சக்தி உண்டு அப்படி பண்ணலையே இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ நாள் பட்டத்திலையும் குருவாயூரப்பனை பார்த்து குருவாயூரப்பா ஆதிசங்கரர் மாத்தி அர்த்தம் பண்ணப்படாதா விஷ்ணு சஹஸ்நாமத்துக்கு அர்த்தம் எழுதினவர் உன்ன நாராயணன் நாராயணன் தான் எழுதினாலே அதான் பெருமையின் நாள் சுவாமி ஆமான் நாளா அப்படி பீஷ்மர் சொல்றபோது ஜெகத்பிரபும் தேவதேவம் தேவானாம் தெய்வம் தேவதைகளுக்கெல்லாம் பகவன் தேவ பகவான் தேவன் அனந்தம் புருஷோத்தமம் அவனுக்கு அந்தம் கிடையாது எல்லா ஜீவராசிக்கும் மேற்பட்டவன் ஸ்துவன் நாம சஹசிரேன புருஷா புருஷான ஜீவன் அர்த்தம் புருஷான ஆம்பளைன்னு அர்த்தம் இல்லை இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறவன் அர்த்தம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறவன் நாமசகசிரத்தாலே ஸ்தோத்திரம் பண்ணினானியானா ஸ்துவன் நாமசகசிரேண புருஷா சததோத்சிதா நித்தியம் ஸ்ரத்தையோடு கூட இதை ஜபம் பண்ணினானியானா புருஷ சததோத்சிதா தமேவ சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷமவ்யயம் பகவான அர்ச்சனமும் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் நமஸ்காரம் பண்ணலாம் இதெல்லாம் எல்லாம் பண்ணலாம் ஒரு ஜீவன் ஆனா இதுக்குள்ள ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதா இந்த ஆறு சொன்னாள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் ஜபம் அர்ச்சனம் இப்படி அஞ்சாறு சொல்லின்னு வந்துட்டு இதுக்குள்ள எது பரமசாரம்னா ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதா யத்பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைஹி அர்ச்சேன் நரசதா இந்த ஸ்தோத்திரமே ஒரு பூஜையா ஆமா இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்றதே ஒரு பூஜை பூஜைன்னா ஏதோ புஷ்பத்தை எடுத்து பூஜை பண்றதுதான் பூஜைன்னு நினைச்சுட்டு இருப்பாள் அது பூஜை அல்ல அது ஏதோ அதோ ஒரு பூஜை அது வாஸ்தவமான பூஜைங்கிறது பகவான மனசுனாலே நாம ஜபம் பண்றதே ஒரு பூஜை சுவாமியை ஸ்மரிக்கிறதே ஒரு பூஜை பூஜானா என்ன அர்த்தம் அவனை திருப்தி பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம் பகவான் திருப்தி ஆகிடுவான் இந்த நாமாவை சொல்லிவிட்டா இது எல்லா தர்மத்துக்கும் மேற்பட்ட சம்பந்தம் என்னுடைய உள்ளூர நான் வச்சுட்டு இருக்கிறேன் என்னுடைய சூட்சமான தர்மம் ஏஷமே சர்வ சர்வதர்மானாம் அதிகதமோ தர்ம எல்லா தர்மத்துக்கும் மேற்பட்ட தர்மம் இது இந்த விஷ்ணு சாஸ்திரநாம ஜபம் என்று சொன்னாள் ஜபம் பண்ற போது பக்தியோட பண்ணணும் மனசுல பிரேமையோட பண்ணணும் ஆமா இப்படி ஒரு வஸ்துவை சாப்பிட்றவன் அந்த அல்வா வாயில போட்டு சாப்பிட்டானா ருச்சி பார்த்து சாப்பிட்டா தானே நாக்குக்கு அந்த திதிப்பு அதுல இருக்கிற திராட்சை அதுல இருக்கிற மிந்திரி பருப்பு தெரியும் அது கவனிக்காமலே ஒருத்தன் சாப்பிட்டானே ஆனா அது ஏதோ வாழை வாழைக்காக்கறி மாதிரி அதுவும் ஒண்ணு உள்ள போயிடுது அதுக்கு ருச்சி இருக்குமோ அது மாதிரி பக்தி இருக்கணும் பிரேமையோட கூட அதை நல்லா விசாரிச்சு விசாரிச்சு அந்த நாமா சொல்ற போது பகவான உள்ள பார்த்து பார்த்து அப்படி சொல்லணும் இதுக்காக ஆச்சாரியாள் நூறு பக்கம் எழுதியிருக்காள் அந்த பக்தியோட பண்ணணும் ஸ்ரத்த வேணும் பெரியவாள் வாக்குல ஒரு விசுவாசம் நத்தையாக்னிஸ் சமிஜதே ஸ்ரத்தையா விந்ததே ஹரி எல்லாம் ஸ்ரத்தே ஸ்ரத்தேங்கிறாள் ஸ்ரத்தேன்னா நம்பிக்கை நம்பிக்கை தான் வேண்டும் பக்தி வேண்டும் பெரியவாள் சொன்னத்துல ஒரு நம்பிக்கை ஒரு பக்தி இந்த பக்தியோட கூட இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிவிட்டா சர்வ பாபமும் போடும் சர்வ துரிதமும் போடும் பீஷ்மர் போய் ஏஷமே சர்வ தர்மோ யத்பக்தியா புண்டரீகாட்சம் स्तवैरर्चेन्मनः परमञ्यो महत्तेजः परमम् यो महत्तवः परमम् यो महद्ब्रह्म परमम् यः परायणम् எல்லா தேஜஸுக்கும் மேல்பட்ட தேஜஸ் சூரியன் சந்திரன் அக்னி இவாளுக்கெல்லாம் தேஜஸ கொடுக்கிறவன் பரமஞ்சோ மகத்தேஜா பரமையோ மகத்தப சர்வ தபஸுக்கும் பலதாத்தா பகவான் பரமயோ மகத் பிரம்மா சதுர்முக பிரம்மாதிகளுக்கெல்லாம் மேற்பட்ட மேல்பட்ட ஸ்வரூபம் அந்த பரமாத்மா பரமம்ய பராயணம் பரேஷாம் பிரம்மாதீனாமபி அயனம் ஆசிரயணம் பிரம்மேந்திர வருண யம குபேராதிகள்லாம் பகவான போய் நமஸ்காரம் பண்றாளாம் ஸ்தோத்திரம் பண்றாளாம் அவளுக்கெல்லாம் ஆசிரியமா அவ கவலையெல்லாம் போக்குறவனாம் பகவான் இது மட்டுமா நாள் பவித்ராணாம் பவித்ரம் யா மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யாவியப்பிதா பவித்ராணாம் பவித்ரம் இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு ஆச்சாரியார் ஒரு இருபது முப்பது பக்கம் அர்த்தம் பண்ணியிருக்காள் பாபனிவர்த்தகானாம் கங்காதி தீர்த்தானாம் அப்படி பவித்திரம் பாபத்தை போக்கக்கூடிய கங்கையெல்லாம் கூட பரிசுத்தி பண்றவனாம் கங்கைக்கு பெருமை எதனால வந்தது பகவானுடைய சரணத்திலேருந்து பெருகினத்தினால கங்கைக்கு பெருமை அந்த கங்கையனுடைய பாபங்கள்லாம் கூட பகவானால தான் போறதான் கங்கையில போய் பாபிகள்லாம் ஸ்நானம் பண்ணிவிடுறா இவா பாபம் அங்க போயிடுறது கங்கையனுடைய பாபம் போகணுமே அதெல்லாம் கூட பகவான் போக்குறவனா இதுக்கு என்ன அர்த்தம்னால் ஆச்சாரியால் பரமஸ்து புமான் சாத்தா திருஷ்டா கீர்த்திதா ஸ்துதா பிரபூஜிதா சம்ஸ்துதா சர்வான் பாப்மனா உன்மூலயதி இது பவித்ராணாம் பவித்ரம் நாள் பகவானை பத்தி பேசினா போரும் அல்லது நமஸ்காரம் பண்ணினா போரும் பகவானுடைய மூர்த்தியை கண்டா போரும் அவனுடைய சரித்திரத்தை காதால காட்டா போரும் அல்லது நாமா வாக்குலான சொன்னா போரும் ஏதாவது உன்னை பண்ணிவிட்டா சர்வான் பாப்மனகா உன்மூலயத்தின் நாள் எத்தனையோ ஜென்மாவில பண்ணின பாப வேற அப்படியே அடியோட புடிங்கி விடுவான் வாசனையோட கூட பகவான் போய்க்கப்படுவான் அதனாலதான் பவித்ராணாம் பவித்ரம் பீஷ்மர் சொன்னார்னு ஆச்சாரியால் போய் இந்த பதத்துக்கு போய் அர்த்தம் சொன்னாள் அன்னைக்கு ராஜாஜி சொன்னாள் இந்த மாதாவை பத்தி ஆச்சாரியால் சொன்னதை பாக்குற போது தெய்வம் கூட வேணா அம்மா போறோம் தோன்றுது நான் ரொம்ப சிரமப்பட்டு கண்ணாடி கைட்டு விட்டு வாசிச்சு பார்த்தேன் ஹிந்துல அம்மாவை பத்தி சாஸ்திரங்கள் சொல்றதை காட்டா தெய்வம் கூட வேணா அம்மாவே போறோம் தோன்றுதுன்னு சொல்லி சொன்னாள் அப்படி அம்மாவுக்கு அத்தனை தனி தனிச்சிறப்பு இல்லாமனா ஆதிசங்கரனுக்கும் நமஸ்காரம் பண்ணுவாளா அம்மாவுக்கு போய் நமஸ்கரிப்பாளோ அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆதிசங்கரன் அஞ்சு நமஸ்காரம் பண்ணியிருக்காள் ஏன்னா அம்மா ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு பிரகாரமா உதவி பண்ணியிருக்காள் அதனால்தான் கையில அப்பாவுக்கு ஒரே ஒரு பிண்டம் அம்மாவுக்கு பதினேழு பிண்டம் மாத்திரை கையில ஏன்னா குழந்தை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து ஸ்கூல்ல இருந்து வர வேண்டியவன்னா ரோடெல்லாம் போய் தேடுவலாம் அப்படி தேடினேமா அதுக்காக மாத்திர பிண்டம் திராமியகம் அதுக்காக ஒரு பிண்டம்னு சொல்லி அப்படி பதினேழு பிண்டம் சொல்றாள் மாதாவும் மறக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு தர்மம் சொன்னாள் தான தர்மம் சொன்னாள் ராஜதர்மம் சொன்னாள் மோட்ச தர்மம் சொன்னாள் ஸ்திரீ தர்மம் சொன்னாள் எல்லா தர்மமும் சொல்லிவிட்டு கடைசியில பகவத் தர்மம் அந்த எல்லா தர்மமும் சொல்லி முடிச்ச பிறகு தர்மபுத்தர் காட்டாள் சுத்வா தர்மான் அசேஷேன பாவனானிச்ச சர்வசா அசேஷமா சமஸ்த தர்மத்தையும் கேட்டுட்டார் அந்த கேட்ட தர்மம் முழுக்க பாவனானி பாபத்தெல்லாம் போக்குற தர்மம் அதெல்லாத்தையும் காட்டாயிடுது மறுபடியும் தர்மபுத்தர் காட்டார் யுதிஷ்டிரவா சாந்தனவம் புனரேவ அபியபாஷத சந்தனுபுத்திரனான பீஷ்மர மறுபடியும் யுதிஷ்டிரா தர்மபுத்திரா சந்தனுபுத்திரம் பீஷ்மம் புனப்பிரச்ச மறுபடியும் காட்டார்னா பப்ரச்சு காட்டார்னா என்ன அர்த்தம்னா பிரச்சனம் கிருதவான் மறுபடியும் கழுவு காட்டாரா என்ன காட்டார்னா தர்மங்கள்லாம் நீங்க சொல்லிவிட்டே உங்க மனசுக்குள்ள எது பெரிய தர்மம்னு நினைச்சுட்டு இருக்கு அதான் எனக்கு சொல்லணும்னு வேணாம் को धर्मः எல்லா தர்மத்துக்கும் மேல்பட்ட தர்மம் இது அந்த தர்மத்தை சொல்லணும்னா தர்மத்தை கேட்டுவிட்டு மறுபடியும் தர்மம் காட்டாருனாரே என்ன அர்த்தம்னா ஆச்சாரியாள் கீழே சொன்ன தர்மங்கள்லாம் யாகம் யோகம் பூஜை எல்லாம் பிராணாயாமம் எல்லாம் சொல்லியிருக்கார் இது எல்லாராலையும் பண்ணவே முடியாது அதனால அல்ப பிரயாசம் அனல்பலம் அனுத்தமிதி கிருத்வா புனப்பிரச்ச தர்மபுத்திரோ யுதிஷ்டிர சாந்தனமும் பீஷ்மம் நாட் சகல புருஷார்த்த சாதனம் அவன் சுகசம்பாத்தியம் சிரமம் இல்லாம அவன் ஒரு விதமான கஷ்டம் இல்லாம அவன் பாக்கி யாகங்கள்லாம் எத்தனையோ கஷ்டங்கள்லாம் உண்டு சுலபமா இருக்கணும் சிரமம் அதிகம் இருக்கக்கூடாது பலம் மகாபலமா இருக்கணும் சர்வ துக்கத்தையும் போக்கி மோட்சத்தை கொடுக்கிற தர்மமா இருக்கணும் அப்படிப்பட்ட தர்மத்தை நீங்க சொல்லலையே அது மாதிரி ஒரு தர்மம் மனசுல நீங்க வச்சிருந்தேனா அதை சொல்லணும் அதான் சாஸ்திராமம்னு சொல்லலாம் அதான் விஷ்ணு சாஸ்திராமம்னு சொல்ல போறாள் கோ தர்ம சர்வர்மோச்சே ஜந்து ஜன்மசம்சாரபந்தனாதி ஜபன் முச்சதே ஜந்துனா ஜந்துனா பிராணின்னு அர்த்தம் மனுஷான்னு சொல்லலே பிராமணான்னு சொல்லலே ஜந்துன்னு சொன்னதுனாலே பிராணி மாத்திரத்தை கிரகிச்சான்னு ஆச்சாரியா எழுதினாள் பகவான் நாமாவை சொல்றதுக்கு எல்லாருக்கும் அதிகாரமா அது சமுத்திர தீர்த்தம் மாதிரி சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்துல எல்லாரும் இறங்கி ஸ்நானம் பண்ணலாம் சூரியன் மாதிரி சூரியனை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணலாம் அது மாதிரி பகவான் நாமா எல்லாருக்கும் போது அதனால கிம் ஜபன் முச்சத்தே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனா அது இந்த ஜனன மரணத்துக்கு மேல துக்கம் வேற இல்லவே இல்லை பெரிய துக்கம் இது அதனாலதான் கீதையில சொல்ற போது ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷ அனுதர்சனம் நித்தியம் விவேகியா இருக்கிறவன் ஒரு தடவை இதை நினைச்சு பார்க்கணுமா நாம் எப்படி பிறந்தோம் மரண சமயத்துல நம்ம கதி எப்படி இருக்கும் மரண சமயத்துல தூக்கி தூக்கி போடும் நூறு பேர் பந்தத்தை நெஞ்சில வச்சு கொடுத்துறா போல இருக்கும் சர்வமர்மச்சேதகோ மிருத்யுகோம் சர்வ மர்மாவையும் கத்திரிப்பனா கத்திரிக்கிற போது சுகமாவா இருக்கும் அதை நினைச்சு பார்த்தேன்னா என்ன மறக்க முடியுமா அர்ஜுனா ஜென்ம மிருத்யு ஜரே ஜரேனா கழத்தனம்னு அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னா சர்வ பரிபவஹேது ஜரான்னா நம்ம வழிக்கு கீழே விழுந்தா நமக்கு வேண்டியவா கூட சிரிச்சுப்பட்டு தூக்கி விடுவானா ஏன்னா விழுந்தா அழகா விழ மாட்டானோ இல்லையோ தத்துக்களி மாதிரி கீழே விழுவான் விழுந்த உடனே பந்துக்கள் முதல் கொண்டு சிரிச்சு விட்டு தூக்கி அப்புறம் விடுவானா அப்படிப்பட்ட ஜரே வியாதி கபம் வந்து கட்டி காரி காரி துப்பினா எல்லாருக்கும் அதிருப்தி வரும் துக்கம் பிரிய வியோகம் அப்பிரிய சஞ்சோகம் வேண்டியவன் போயிடுறது வேண்டாதவன் வந்து கணக்காக்காது இந்த அஞ்சு விதமான துக்கம் வராம இருக்கணும்னா என்ன ஸ்மரிக்கணும் சுவாமி பகவான பஜிச்சாதான் இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க இந்த அஞ்சு ரூபமான ஒரு தோஷம் உண்டு இது அனுதர்சனம் பௌன புண்ணிய தரிசனம் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தா சுவாமிதான் கதி பகவானை தான் பஜிக்கணும் இந்த அஞ்சன் நம்ம பாதிக்காமல் இருக்கணும் மறுபடியும் ஜென்மாவும் வரப்படாது மரணமும் வரப்படாது வியாதியும் வரப்படாது ஜரையும் வரப்படாது துக்கமும் வரப்படாது இதுக்கு பகவான் தான் ஔஷதம் அதனாலதான் ஔஷதம்னு சுவாமிக்கு ஒரு பேர் சொல்றாள் இந்த இதுக்கு மருந்து பகவான் தான் சொல்றாள் அதனாலதான் பீஷ்மரும் பீஷ்ம ஸ்தவராஜத்திலே பரமம் துக்க பேஷஜம் துக்கத்துக்கு மருந்தாம் பகவான் அந்த பகவான துக்கத்துக்கு மருந்தான பகவான கோபால நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றாள் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்ற போது சுவாமி வந்து குதிக்கிறாள் பீஷ்மருடைய சமீபத்துக்கு அப்போ தர்மபுத்தர் காட்டாள் சுகமாக சிரமம் இல்லாம மகாபலத்தை அடையணும் அப்படிப்பட்ட ஒரு தர்மம் நீங்க சொல்லல உங்க மனசுக்குள்ள அப்படி எந்த தர்மத்தை நினைச்சுட்டு எல்லாருக்கும் அது பொதுவா இருக்கணும் ஜந்துரு ஜென்ம சம்சார பந்தனா அது இப்படி கேட்ட உடனே பீஷ்மர் ஜகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவந்தாபசஹசிரே பிரபு இருக்கானே அவனை நாமசகசிரத்தால சாஸ்திரநாமத்தாலே ஸ்தோத்திரம் பண்ணணும் இதுதான் சர்வ தர்மத்துக்கும் மேல்பட்ட தர்மம் நாளா சுக்லாம்பரம் அதுல இருந்து சொல்றமே அதுல இருந்து பாராயணம் அதுல இருந்து தான் பண்ணணும் ॐ शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् प्रसन्नवदनम् जायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य जिरदवक्त्राद्याः पारिषद्या परशतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्सेनम् तमाश्रये व्यासम् वसिष्ठनप्तारम् शक्ते पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे शुकतातम् तपोनिधिम् साय विष्णुरूपायौ व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अभिगाधाय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे प्रभविष्णवे ओम् नमो विष्णवे प्रभविष्णवे यस्य स्मरणमात्रेण संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवै अम्वायनौ वाच श्रुष्टा धर्मा पावनानि च सर्वजः युधिष्ठिरः शान्तनवम् वाच किमेकम् दैवतम् लोके किम् वात्येकम् परायणम् स्तुवन्तः कङ्कमच्चः प्रायम् मानवाशुभम् कोधम्भः सर्वधर्माणाम् भवतः परमावतः जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीश्रीरिष्मोवाच जगत्प्रभुम् देवदेव भवन्तम् पुरुषोत्तमम् हस्रेण पुरुषस्वस्थितः तमेव चार्चयम् नित्यम् भक्त्या पुरुषमव्ययम् ध्यायम् स्तुवम् नमस्यम्श्च यजमानस्तमेव च अनादिनिधनमुष्टुम् सर्वलोकमहेश्वरम् लोकाध्यक्षम् स्तुवम् नित्यम् सर्वदुःखादिको भवेत् ब्रह्मण्यम् सर्वधर्मज्ञम् लोकानाम् कीर्तिवर्धनम् लोकनाथम् महद्भूतम् सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणाम् धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षम् स्तमेरत्यैन्दरः सदा परमञ्जो महत्तेजः परमञ्जो महत्तपः परमम् यो महद्ब्रह्म परमम् यः परायणम् पवित्राणाम् पवित्रम् यो मङ्गलानाम् च मङ्गलम् दैवतम् देवतानाम् च भूतानाम् यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयम् जानति पुनरेव युगक्षये अस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपदे विष्वान्नाम सहस्रम् मे शृणुपापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगेतानि तानि वक्ष्यामि भूतये नाम्नाम् सहस्रस्य वेदव्याता महामुनि छन्दो दृष्टुप्तथा देवो भगवान् देवकी सुतः अमृतांशोद्भवो बीजम् शक्त्यदेवकी नन्दनः त्रिसामाहृदयम् तस्य शान्त्यप्ते विनियुज्यते विष्णुम् जिष्णुम् महाविष्णुम् प्रभविष्णुम् महेश्वरम् अनेकरूपधीत्यान्तम् नमामि पुरुषोत्तमम् अस्य श्रीकृष्णादिव्यसहस्रनामस्तोत्रमहामन्त्रस्य श्रीयेनो यासो भगवान् श्री अविष्टुच्छन्दः श्रीमहाविष्णुः परमात्मा श्रीमन्नारायणो देवता अमृतांशोद्भवो भानुयुजि बीजम् देवगीनन्दनः स्रष्टयति शक्तिः उद्भवः शोभनो देव इति परमो मन्त्रः शङ्खभृन्नन्दकीचक्रीति कीलकम् शानधन्वा गदाधर इत्यस्त्रम् व्रताङ्गवाणिरक्षोभ्यैति नेत्रम् त्रिसामाधामकः सामेति कवचम् आनन्दम् परब्रह्मेति योनिः ऋतसुदर्शनः कालैति दिग्बन्धः श्रीविश्वरूपैति ध्यानम् श्रीमहाविष्णुप्रीत्यर्थे सहस्रनाम जपे विनियोगः ध्यानम् शीलोदन्नप्रदेशे शुचिमणिविलसत्सैकतेयम् मौक्तिकानाम् मालाकृत्तासनस्तस्फटिकमणिनिभैर्मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरदभ्रैरुपरि विरचितैरम् मुक्तभूयूढवर्षैरानन्दीनः पुनीयादलिनलिनगदा शङ्खपाणन्मुकुन्दः भुवोः पादौ यस्य नाभिर्वियदसुरनिलश्चन्द्रसौर्यौ च नेत्रे कन्नावाचा शिरोद्योन्मुखमपि दानो यस्य वात्सेयमद्भिः अन्तस्थम् यस्य विश्वम् सुरनरकगो भोगि गन्धर्वदैत्यैश्चित्रम् रम् रम्यते तम् त्रिभुवनवपुषम् विष्णुमीशम् नमामि शान्ताकारम् भुजगचयनम् पद्मनाभम् सुदेशम् विश्वाकारम् गगनसदृशम् मेघवर्णम् शुभाङ्गम् लक्ष्मीकान्तम् कमलनयनम् योगिहृद्यानकम् यम् वन्दे विष्णुम् भवभयहरम् सर्वलोके गनाथम् मेघश्यामम् गीतकौशे जवासम् देवत्साङ्गम् कौस्तुभोद्भासिताङ्गम् पुण्योपेतम् पुण्डरीकायताक्षम् विष्णुम् मन्दे सर्वलोकैकनाथम् स शङ्खचक्रम् सपीतवस्त्रम् सरसीरिवेक्षणम् सारवक्षस्थलजोभिगौ स्तुभम् नमामि विष्णुम् शिरसा चतुर्भुजम् छायायाम् पारिजातस्य हेमसिंहासरोपरि पाशे नमम् बुधश्याममायसाक्षमलङ्कृतम् चन्द्राननम् चतुर्बाहुम् श्रीवत्साङ्कितवक्षसम् रुक्मिणी सत्यभामाभ्याम् सहितम् कृष्णमाश्रये कान्तस्मरणम् मा काचन चन्द्रिका प्रभोवने पुण्याध्वना मानने श्रीमा शून्यकवित्ववर्षजननी या कापिकादम्बिनी मारा गजारूढमहम् वन्दे शास्तारम् कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वमरोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनुमत्स्मरणात् இது ரிஷிபி பரிகீதானின்னா இது நான் சொன்னல மகர்ஷிகள் வேதத்திலிருந்து எடுத்து சொன்னாள் அதை வியாசர் சொன்னால் நான் சொல்றேங்கிறார் பீஷ்மர் ஏதோ பீஷ்மருடைய ஒரு ஜீவன் கல்பிதம் இல்லை இப்ப நான் அஷ்டோத்திரம் கல்பிச்சா என்ன நான் சாஸ்திரமா சொன்னா அதை பண்ணா என்னங்கிறாள் மனுஷன் ஒரு கல்பனை பண்றதுக்கும் வேதத்திலிருந்து நாமா எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையோ தூத்துக்குடி சமுத்திரத்திலிருந்து முத்து எடுத்துன்னு வர்றதுக்கும் சாமான்யமா இந்த இந்த போலி முத்து வாங்கறதுக்கு ரெண்டும் சமானமாயிடுமா தூத்துக்குடியில ஸ்கந்தனுடைய கண்ணுக்கு நேரக்க ஏதோ முத்து குளிக்கிறார் அங்க வந்து தாமிரபரணி விழுது தாமிரபரணம் சங்கம் உத்தமம் உச்சதேன்னு தாமிரபரணியும் சமுத்திரமும் சேர்ந்த இடத்துல உண்டார சங்கம் உண்டார முத்து உத்தமம் உண்டாள் கங்கா யமுன சஞ்சாதம் மத்தியமம் பரிகீர்த்திதம் கங்கை யமுனை சேர்ந்த இடத்துல உண்டார முத்து சங்கங்கள்லாம் மத்தியமம் நுட்டாள் தாமிரபரணி போய் விழற சமுத்திரத்துல பன்னெண்டு கண்ணாலையும் முருகன் பாக்குறானா அதுக்கு நேரத்தான் முத்து குடிக்கிறாள் அங்க வலம்புரி சங்கம் வருது அங்க முத்து வருது அது ஒரு சக்தி அது மாதிரி ரிஷிபி பரிகீதானிங்கிறார் பீஷ்மர் மகரிஷிகள்லாம் வேதத்திலிருந்து தொகுத்து எடுத்தத்தை வியாசாச்சாரியால் எனக்கு உபதேசம் பண்ணினாள் அதை உனக்கு உபதேசம் பண்றேன் தர்மபுத்திரான்னு தர்மபுத்திர வியாஜீகரிச்சு விஷ்ணு சாஸ்திரநாமத்தை ஆரம்பிச்சு விஷ்ணும் விஷ்ணுன்னு சொல்ல போறாள் நாளை தினம் சாஸ்திரநாமத்துக்கெல்லாம் அர்த்தம் நடக்க போகுது ராஜாஜி வந்து உட்காந்து கேட்கிறாளே என்னமோ பீஷ்மரே உட்காந்து கேட்கறா போல எனக்கு தோன்றுறது பூர்வமா என் மனசுல படுறத சொல்றேன் இது அவ காதுல வேணுங்கிற அவசியம் இல்லை என்ன அவ மாதிரி இனிமே ஒரு புண்ணிய புருஷால எங்க பார்க்க முடியும் வியாசர் இருந்த படிச்சா இழுத்து ஜீவ கலை இருக்கு என்னவா இப்படி வியாச பாரதத்திலேருந்து இப்படி இழுத்து எழுதினாள் என்னவா முடிஞ்சது இது ஒரு மானுஷமான காரியம் இல்லை அமானுஷமான காரியம் அவ பண்ணியிருக்காள் அவ எத்தனையோ லோகத்துக்கு விவகாரத்துல பண்ணியிருப்பாள் அதெல்லாம் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை தர்மத்துக்காக அவ பண்ணினாலே இது அஸ்வதம் இது மறக்கவே முடியாது அவ ஒரு வியாசர் இருந்து எழுதினதும் ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதி இப்போது கல்கியில வெளியில வரதும் கண்ணன் காட்டிய வழி எத்தனை விஷயம் அவ இதெல்லாம் ஒரே வேத சாரமா இருக்கு சாஸ்திர சாரமா இருக்கு ஏதாவது சாஸ்திரத்துக்கு தவறுதலாவா ஏதாவது எழுதியிருந்தா இப்படி எழுதினேன்னு ஒன்னாவது அப்படி இல்லை எல்லாம் வேத வேதத்துக்கு அனுகூலமா அப்படி எழுதியிருக்க அப்படிப்பட்ட பெரிய மகாபுருஷ இன்னைக்கு வந்திருந்து இங்க சாஸ்திராமத்தை ஆரம்பிச்சது இருக்கு இது சகல க்ஷேமத்தையும் எல்லாம் கொடுக்கணும்னு சுவாமி உத்தரதான் தோன்றது பகவத் அனுகிரகம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் உண்டாகணும் कल्याणरूपाय खलु जनानाम् कल्याणदात्रे करुणासुधात्रे कम्वादिदीयायुधसत्कराय पादालयादीश नमः भगवति एषति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय महिषा दुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि कुरु मङ्गलमम्बुजवादिनि मङ्गलदायिनि मञ्जुगते மதிமலாரிணி மஞ்சுளபாரிணி மன்மததாதவினோதரதே முனிஜனபாலினி மௌத்திகமாலினி சத்குணவர்ஷிணி சாதுனுதே ஜய ஜய ஹே மதுசூதன மோயினி மோத விதாஜினி வேதனுதே குந்தசுமபிருந்த சமமந்த ನಂದಗುಲ ನಂದವನ ತುಂಗಲನ ಕಂದಂ ದೂತನಿ ಜಗಿ ಕಲವ ದೂತ ದುರಿತಂ ತಂ ವದಪುರ ನಮಿ ಮಮ ತನು ಹೃದಯೇ ಗೋಪಿಕಾ ಜೀವನಸ್ಮರಣಂ ಶ್ರೀ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ प्रायश्चित्तम् हि सर्वस्य दुष्कृतस्य जि वै श्रुतिः संसारसर्वसन्दष्ट अष्टचेष्टैकभेदजम् कृष्णेति वैष्णवम् मन्त्रम् श्रुत्वा मुक्तो भवेन्नः वैष्णवम् मन्त्रम् वैष्णवम् मन्त्रम् श्रुत्वा मुक्तो भवेन्नरः மரணவரணமாகிற பாம்பு கடிச்சிருக்கு ஜீவனே இதனால விஷம் ஏறி கிடக்கு இந்த விஷம் ஏறி என்ன பண்றது நல்லதெல்லாம் கெடுதலா தோன்றுறது கெடுதல்லாம் நல்லதா தோன்றுறது வைஷ்ணவமான ஒரு மந்திரம் இருக்கு கிருஷ்ணாங்கிற மந்திரம் அந்த மந்திரத்தை அலருங்கோ அந்த விஷம் போயிடும் ஆமா இந்த அஜானத்தினால ஏற்பட்ட தோஷம் இருக்கே விஷய சிந்தனம் அதெல்லாம் போயிடும் கிருஷ்ணே வைஷ்ணவம் மந்திரம் நரஹா நரஹா லோகா ஜனஹான்னு சொல்ற இடங்கள்லாம் ரொம்ப பாபம் பண்ணினவன் அவன் ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கட்டும் காதல விழுந்தா கூட போறோம் கிருஷ்ணாங்கிற நாமா அந்த விஷம் இறங்கி போயிடும் இந்த சம்சார சர்ப்ப தஷ்டம் இருக்கே அந்த அந்த தம்சத்தினால ஏற்பட்ட தோஷம் போயிடும் அஜானம் போயிடும் பாபம் போயிடும் கிருஷ்ணேதி வைஷ்ணவம் மந்திரம் கிருஷ்ணாங்கிற சப்தம் காதல விழுந்தா எல்லா பாபமும் போயிடும்னா ஆயிரம் நாமா விஷ்ணு சாஸ்திரநாம நாமா காதல விழுந்தா ஏன் போகாதுங்கிற அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாள் பீஷ்ம ஆச்சாரியால் சொல்றாள் பீஷ்ம சொன்னதுக்கு இந்த ஆயிரம் நாமாவும் உள்ளது விஷ்ணு சாஸ்திரநாமத்துல பாக்கி சாஸ்திரநாமம் எத்தனையோ சாஸ்திரநாமம் இருக்கு பத்து நாமா கூட இருக்கு சிலதுல சிலதுல குறைச்சலா இருக்கு கூட குறைச்சலா இல்லாத சாஸ்திரநாமம் ரெண்டு தான் லலிதா சாஸ்திரநாமம் ஒண்ணு விஷ்ணு சாஸ்திரநாமம் ஒண்ணு அதனாலதான் இந்த ரெண்டு சாஸ்திரநாமத்துக்கும் ரொம்ப பெருமை லலிதா சாஸ்திரநாமாவது ஏதாவது அம்பாளுடைய மந்திரங்களை சொற்கும் உபதேசம் பண்ணிட்டு வாழ் ஜபிக்கணுங்கிற நியமம் உண்டு விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு அப்படி இல்லை எல்லாரும் ஜபிக்கலாம் அவன் எல்லாருக்கும் இது அதிகாரம் உண்டு அதனாலதான் இதுக்கு ஒன்றும் நியமம் காலம் தேசம் நியமம் ஒண்ணுமில்லாத ஒரு பெரிய மகாமந்திரம் இது இது ஒரு யஜ்ஞம் இது இந்த யஜ்ஞத்துக்கு இதுல வேற ஹிம்சை இல்லை இதுல இதுல வேற பிரத்யார் சொ- உதவி தேவையில்லை கால நியமம் இல்லை ஆச்சாரம் தேவையில்லை எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா யஜ்ஞம் இது அதனாலதான் ஜந்துன்னு சொன்னாள் பிராணி சாமான்யம் இதுக்கு அதிகாரம் பண்றாள் இந்த சாஸ்திராமத்துக்கு விஷ்ணு சாஸ்திராமத்துக்கு प्रतिपातकयुक्तोऽपि ध्यायम् निमिषमच्युतम् भूयस्तपस्वी भवति अन्तिपावनपावनः மகாபாபம்னு சொல்லி பஞ்ச மகாபாபம் அந்த பாபம் கங்கையில ஸ்நானம் பண்ணா போகாது காவேரியில பண்ணா போகாது இந்த நாமாவ விஷ்ணு சாஸ்திராம நாமாவை சொன்னா போரும் அல்லது காதால காட்டா போரும் ஆமா ஒரு நிமிஷம் பகவான உள்ள பாத்துக்கிண்டு இந்த நாமாவை சொல்லிவிட்டானே ஆனா அவன் தபஸ்வி ஆயிடுவான் பந்தி பாவனா ஆயிடுவான் நாள் மகா பாபிகளுடைய கோஷ்டியில அவன் சாப்பிடுறது இவனோட சேர்ந்து சாப்பிட்டவாளுடைய பாவங்கள்லாம் போயிடும் ஆயிரம் பேர்களுடைய மத்தியில ஒருத்தன் ஒரு சாது பகவான் நாமாவை ஜபிக்கிறவன் உட்காந்து சாப்பிட்டானே ஆனா அந்த பங்கியில இருக்கிறவாள்லாம் பரிசுத்தி பண்ணி விடுவோம் பங்கி பாவன பாவன அதிபாதகயுத்தோபி நிமிஷமச்சுதம் மோயத்தபஸ்ரீ பங்கி பாவன பாவன நாராயண சதா மகர்ஷிகள் சர்வசாஸ்திரங்களையும் தேடி பார்த்து கடைசியில அமிர்தத்தை எடுக்கிறா போல தயிர கடைஞ்சி வண்ணை எடுக்கிறா போல எடுத்தது பகவன் நாமாவா அதனாலதான் நாமா உஷத்தின் நாள் ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனப்புன அதை பத்தி நன்னா விசாரம் பண்ணி அதை பத்தி நன்னா விசாரிச்சு மகர்ஷிகள் எல்லாம் அதுல இருந்து எடுத்த அமிர்தம் எதுனால் இதமேகம் சுனிஷ்பன்னம் ஹேயோ நாராயண சதா சாட்சாது பகவான தியானம் பண்ணணும் பகவன் நாமாவை ஜபம் பண்ணணும் அல்லது காதால காக்கணும் இதுதான் நாட் ஜெயஹாங்கிறது உபலட்சணம் நாட் தியானமோ ஜபமோ அல்லது ஆறாவது பகவன் நாமா சொல்றதை கேட்டா போறோம் காதுல விழுந்தா போறோம் இது சர்வசாஸ்திர சாரம் விட்டாள் அதனாலதான் ஆச்சாரியாள் முதற்கொண்டு நாராயண நாராயணாங்கிறாள் அவளை போய் வந்தனம் பண்ண உடனே மௌனம் விரதம் வச்சுருக்காள் இருக்காள் காஷ்ட மௌனம் சன்னியாசிகள் வந்து வந்தனம் பண்ணிவிட்டா நாராயண நாராயணான்னு விட்டாள் ஏன்னா அந்த பகவன் நாம அத்தனை விஷத்தி மகாபாபியான அஜாமிடன் நாராயணான்னு சொன்னான் கரையேறிவிட்டான் கஜேந்திரன் ஒரு மிருகம் நாராயணான் நாராயணா அகில குருவும் கத்தினான் ஒரு மான் பரதன் ராஜா மிருகஜன்மா விடுற போது நாராயணாய் ஹரே நமகான் கத்தினான் கரையேறிவிட்டான் அப்படி அந்த பகவன் நாமா இருக்கே அது சர்வபாபத்தையும் பாபத்தையும் பஞ்ச மகாபாபத்தெல்லாம் போக்கிவிடுமாம் அதனாலதான் விஷ்ணு சாஸ்திராமத்தை பீஷ்மர் சொல்றார் பரிசுத்தி பண்ணி வைக்கக்கூடிய கங்காதிகளுக்கெல்லாம் பரிசுத்தம்னு சொன்னானே இப்படி பீஷ்மர் சொன்னாரு இதுக்கு என்ன காரணம்னா வேதம் ஸ்மிருதி புராணம் இதிகாசம் காவியம் எத்தனை வச்சனம் அதை பத்தி சொல்லியிருக்கோ அத்தனையும் எழுதியிருக்காள் ஆச்சரியா பகவத்பாதாள் அத்தனையும் போய் எழுதியிருக்காள் ஆதிசங்கரர் ரூபமாரோக்கியமர்த்தாம்ஸ்டேங்கானி கதாதித்யாயோ நித்யம் அபவர்கப்பிரதோ ஹரி ஹரி நாராயணனை தியானம் பண்ணிவிட்டா அவனுடைய சரித்திரத்தை காலால கேட்டுவிட்டா அல்லது நாம அவன் ஜபிச்சுவிட்டா நல்ல திவ்ய ரூபத்தை கொடுப்பனாம் ஆரோக்கியத்தை கொடுப்பனாம் அர்த்தத்தை நிறைய கொடுப்பனாம் ரூபம் ஆரோக்கியம் அர்த்தாம்ஸ்டே போகாம் நல்ல போகங்களை கொடுப்பனாம் என்னென்ன வேண்டுமோ நமக்கு அதெல்லாம் கொடுப்பனாம் அபவர்க பிரதா மோட்சத்தையும் கொடுப்பனாம் ஆனா நித்தியம் சுவாமி ஸ்மரிக்கணும் ஸ்மரிச்சா போறோம் நாமாவை ஜபிச்சா போறோம் மோட்ச பரியந்தம் கடைசியில மோட்சத்தையும் கொடுத்துடுவோன்னு சொல்லி சொன்னாள் பகவான ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவன் ஏதோ பரதேசியா போயிடுவோன்னு நினைச்சுட்டு இருக்காள் பிரம்மத்தை தியானம் பண்ணினா அவன் ஏதோ பரதேசியா போயிடுவோன்னு சன்னியாசியா ஒண்ணும் இல்லாம நினைச்சுட்டு இருக்காள் அதனாலேயே உபனிஷத்தும் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத்னு ஆரம்பிச்சு கடைசியில போய் சொல்ற போது அன்னவானி மகான் பவதி பிரஜயா பசுபத் பிரம்மவச்சசேன மகான் கீர்த்தியா விசிஷ்டமான அன்னம் நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆயுசு நல்ல கீர்த்தி எங்க பார்த்தாலும் மகான் சொல்லி சொல்லக்கூடிய பெருமை எல்லாம் கிடைக்குமா பகவான போய் உபாசிச்சா சுவாமியை உபாசிச்சதுக்காக ஏதோ பரதேசியா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுவான்னு அப்படி நினைச்சுட்டு இருக்காள் அப்படி சொல்லல உபனிஷத்து அன்னவானு அன்னாதோ பவதி நிறைய அன்னம் இருக்கும் அன்னத்தை சாப்பிட்ற சக்தியும் இருக்கும் மகான் பவதி பிரஜயா பசுபிகி பிரம்மவர்ச்சசேனா எல்லா ஒரு இடத்துல இருக்கும் மகான் கீர்த்தியா கீர்த்தியும் இருக்கும்னு உபனிஷத்து போய் சொல்லித்தது அப்படி பகவானே ஸ்தோத்திரம் பண்றவாள் நாபஜம் பண்றவாளுக்கு இத்தனை பாக்கியங்கள்லாம் கிடைக்கும்னு கருட புராணத்துல சொல்லியிருக்கான் அந்த வாக்கியத்தை போய் சொன்னாள் ஆச்சாரியாள் சிந்தியமான समुद्रज्याशिलम् चिन्त्यम् सोऽच्युतः किम् न चिन्त्यते கேட்டாள் விஷ்ணு புராணத்துல எத்தனையோ கவலை காரியம் இல்லாத கவலை எல்லாம் போய் நினைக்கிறியே உன் கவலையெல்லாம் போக்குற பகவான் ஏன் நீ நினைக்கப்படாதுன்னு கேட்டாள் சிந்தியமான சமஸ்தானாம் கிளேஷானாம் ஹானிதோ ஹரிஹி எல்லா இவன் நினைக்கிற விஷயங்கள்லாம் கவலையை கொடுக்கக்கூடியது சமஸ்தமான கவலையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை போய் சிந்திக்கிறான் அத்தனை கவலை எல்லாத்தையும் விட்டுவிட்டு கவலையை போக்குற பகவான் ஏன் சிந்திக்கப்படாதுன்னு கேட்டாள் விஷ்ணு புராணத்துல பராசரர் இல்லையா சுவாமியே சுவாமி அதுவாக கீதையிலையும் சொன்னார் என்னையே ஸ்மரிக்கல தெரியுமான்னா நவாம் துஷ்கிருதினோ மூடானாக பாபம் தான் காரணம்னா அனந்த விஷயத்தை ஸ்மரிக்கிறான் காரியம் இல்லாத விஷயங்கள்லாம் நினப்பு வருது சுவாமியை ஸ்மரிக்க மாட்டேங்கிறான் கிட்டே இருக்கிறவனே வெட்டி இருக்கிற வஸ்துவனுடைய ஸ்மரணம் வருது பகவத் ஸ்மரணம் அல்ல என்ன காரணம் இதுல பிரியம் இல்ல அதுல பிரியம் வருது அது எதனாலேன்னா அஜானம் தான் காரணம் பாபமும் அஜானமும் காரணம் எப்படி பாம்பு கடிச்சவனுக்கு வாயில சர்க்கரையை போட்டா கசக்கிறது அரம்பு திதிக்கிறது அரம்பு திதிப்பானே அது பாபம்னா விஷம் ஏறி கிடக்கு விஷம் ஏறி இருக்கிறதுனால அரப்பு நல்லா இருக்குங்கிறான் பாயசத்தை கஷக்கிறதுங்கிறான் அது மாதிரி பாபம் ஏறி போடுத்தையானா பகவான் பிடிக்கல விஷயம் பிடிக்கிறது அதனாலதான் சிந்தியமான சமஸ்தானாம் கிளேஷானாம் ஹானியோகியா சமுத்சுஜ்ய அகிலம் சிந்தியம் கவலையை கொடுக்கக்கூடிய விஷயங்களை விட்டுவிட்டு அச்சுதா கிண்ண சிந்தியத்தை ஏன் சாட்சாத் பகவானை ஏன் சிந்திக்கப்படாது அப்படி போய் காட்டாள் நாரத புராணத்துல நாராயணம் தேவம் நாராஜகர்மது பிராயச்சித்தம் ஹி சர்வசிய வேதம் சொல்லிட்டுதான் குடும்பியா இருக்கிறவனுக்கு தியானம் பண்றதுக்கு அவகாசம் கிடைக்காமல் இருக்கலாம் ஸ்நானம் பண்ற போது சுவாமியை நினைக்கப்படாதா தியாயத்து நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷிச்ச கர்மசு ஸ்நானம் பண்ற போது தலை சொட்டிக்கிற பொழுது வஸ்திரம் கட்டிக்கிற பொழுது போஜனம் பண்ற போது படுத்துக்கிற போது அப்ப என்ன பண்ண போறான் அப்ப என்ன முனியாடு கையெழுத்து போட போறானா அப்ப ஏதாவது ஆபீஸ்ல கையெழுத்து போட போறானா அப்பயே சுவாமி ஸ்மரிக்கப்படாது தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிருஷிச்ச கர்மசு அப்படி ஸ்மரிச்சுட்டா என்னன்னா நீ எத்தனையோ ஜென்மாவில பண்ணின பாபத்துக்கெல்லாம் அது பிராயஷ்சித்தம் பிராயஷ்சித்தம் ஹி சர்வசிய துஷ்கிருதேதி வை ஸ்ருதி வேதம் சொல்லிவிடுது எத்தனை ஜென்மாவில பண்ண பாபமா இருந்தா என்ன நீ ஸ்நானம் பண்ற போதோ தலதோட்டிக்கிற போதோ பகவான் ஸ்மரிச்சா போரும் உடனே பாபங்கள்லாம் போடும் சமஸ்த பாபத்துக்கு அது பிராயஷ்சித்தமா ஆயிடும் எத்தனையோ வருஷமா கொட்டின குப்பையில ஒரு சின்ன தீக்குச்சியை ஏற்றி வச்சுட்டா ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா எல்லாத்தையும் சாம்பலா அடிச்சு முடியோ அது மாதிரி பகவானுடைய ஸ்மரணம் எத்தனையோ ஜென்மாவில பண்ண பாபங்கள்லாம் போயிடுமா பார்வதி பதையே तस्मरणम् सद्गुरुस्वामिनः यम्बकपुराधीशम् गणाधिपसमन्वितम् गजारूढमहम् वन्दे शास्तारम् कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वमधोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनुमत्स्मरणात् ॐ शुक्लाम्बरधरम् वरदरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये സംവാദേ ശ്രീകൃഷ്ണോർദ്വിസഹസ്രാമസ്തോത്രം പൂർണ്ണം இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை பத்தி இந்த மகாமந்திரம் பத்தி சந்தேகமே இல்லை பீஷ்மர் சொல்ற போது சர்வ துக்காதிகோ பவேத் சமஸ்த துக்கமும் போயிடும் சொல்றார் அவர் அனுபவிச்சு சொல்றார் ஏன்னா அவர் பட்ட கஷ்டம் கவலை வேற ஒத்துருக்கும் இல்லை பெரிய மகாயுத்தத்துல பத்து நாளைக்கு தான் வந்து சேனாபதியா இருந்து பாக்கி நாள் யுத்தத்தையும் பார்த்து நடந்ததெல்லாம் தெரிஞ்சுண்டு விஷ்ணு சாஸ்திரமும் சர்வ போக்கிவிடும் சொல்றாள் அவர் அனுபவத்தை சொல்றாள் மகான்கள்லாம் சொல்றது தங்கள் அனுபவத்தை சொல்லுவாள் சர்வ துக்காதிகோ பவேத் சர்வ துக்கமும் போயிடும் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை ஜபிச்சான்னாள் அது பீஷ்மர் மட்டும் சொல்லல பாத்மோத்தர கண்டத்துல போய் சொல்ற போது விஷ்ணு சகசிரநாம ஜபம் பண்றவாள் கங்கைக்கு ஸ்நானத்துக்கு போவானாம் யமுனைக்கு போவானாம் சரஸ்வதிக்கு போவானாம் பாக்கி புண்ணிய நதிகளுக்கு எல்லாம் போவான்னா இங்க அந்த நதிகள்லாம் இங்க வந்துடுறதுன்னு சொல்லி சொன்னாள் சரஸ்வதி சர்வாணி தீர்த்தானி பவந்தி தத்ர भवन्ति तत्र यत्र स्थितम् नाम सहस्रकम् तत् तत्रैव गङ्गा यमुना च वेणी गोदावरी तत्र सरस्वती च सर्वाणि तीर्थानि वसन्ति तत्र यत्र स्थितम् नाम सहस्रकम् तत् சஹசிரநாமான்னா விஷ்ணு சஹசிரநாமத்த விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் எந்த இடத்துல நடக்கிறதோ அங்க கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி இன்னும் பாக்கி மகாநதிகள் எல்லா நதிகளும் அங்க வந்துடுறாளாம் அதனால அவாஞ்சவரா நீ எங்க ஸ்நானத்துக்கு போக வேண்டாம் இது சத்தியமானா வேற ஒன்னும் பார்க்க வேண்டாம் இன்னைக்கு மூணு பிரிவாள் வந்து உட்காந்துருக்காள் பாருங்களே ஆமா அவ அத்வைதிகள் அந்தந்த துவைதிகள் அந்தந்த விசிஷ்டாத்வைதிகள் மூணு சன்னியாசிகள் மூணு சன்னியாசிகள் வந்து உட்காந்துருக்காள் ஆமா இது ஒரு பெரிய பாக்கியம் இது வந்து நாமா பண்றதா இவா மூணு பேரும் இப்படி சேர்ந்து அண்ணன் சுத்த அத்வைதிகள் இவா சுத்த துவைதிகள் மத்தியத்துல இவா விசிஷ்டாத்வைதிகள் ராஜாஜி இப்படி மூணு சன்னியாசிகள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காள் சதாசிவாள் அடிக்கடி சொல்லுவாள் அவ வெள்ள வேஷ்டி கட்டின்னு இருக்காளே தவிர்த்து காஷாயம் கட்டலையே தவிர்த்து அவ சன்னியாசிகள் தானே சொல்லுவாள் அடிக்கடி சொல்வது உண்டு அதை வந்து சுவாமி ஒப்புத்துக்கிட்டா போல அவ மூணு பேரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காள் புண்ணிய நதிகள்லாம் இந்த இடத்துக்கு வருதான் அதனாலதான் சர்வசர்மானாம் பவத்த பரமோ மதா உங்க மனதிற்குள்ள சர்வ சர்மத்துக்கும் மேற்பட்ட தர்மம் எது நீங்க தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ அதை சொல்லணும்னு கேட்டாள் தர்மபுத்திரன் எப்ப கேட்டார்னா சர்வ தர்மத்தையும் கேட்ட பின்பு கேட்டாள் அதனால என்ன தெரியுதுன்னா ஆச்சாரியாள் ரொம்ப சுலபமான தர்மம் மகாபலத்தை கொடுக்கக்கூடிய தர்மம் சொல்லலே என்று மனசுல வச்சுன்னு காக்கிறாள்னா ஏன்னா திடீர்னு முதல்ல எடுத்து சொல்லிவிட மாட்டாள் ரகசியத்தை அவ மனசுல வேகம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்படுறதோ அதுக்கு தகுந்தபடிதான் ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணுவாள் தர்மபுத்தருடைய ஸ்ரத்தையை பார்த்துதான் மறுபடியும் இந்த பெரிய மகாமந்திரத்தை போய் உபதேசம் பண்ணினாள் விஷ்ணு சாஸ்திராமத்தை இந்த விஷ்ணு சாஸ்திராமத்தை உபதேசம் பண்ற போது சொன்னாள் பரமாத்மாவுடைய நாமாக்கு பெருமைக்கு என்ன காரணம் தெரியுமா பவித்ராணாம் பவித்ரம் பாப நிவர்த்தகமான கங்காதி தீர்த்தங்களை எல்லாம் பகவான் பரிசுத்தம் பண்றான் என்று அர்த்தம் நாள் அப்ப என்ன அதனால என்ன கிடைக்கிறதுன்னார் பரமஸ்துபமான ஜாதகா கீர்த்திதா திருஷ்டா ஸ்ருதா ஸ்மிருதா பிரணதா சர்வான் பாப்மன உன்மூலை தீதி பவித்ராணாம் பவித்ரம் ஆச்சாரியால போய் அர்த்தம் பண்ணினாள் பகவானை பத்தி பேசினா போறோம் பகவான் நாமா காதல விழுந்தா போறோம் கை ஹூக்கினா போறோம் ஹிருதயத்துல பகவான பார்த்தா போறோம் அல்லது ஒரு நமஸ்காரம் சுவாமிக்கு பண்ணிவிட்டா போறோம் அல்லது பகவானுடைய ஒரு அர்ச்சா விக்கிரகத்தை பார்த்தா போறோம் சமஸ்த பாபமும் போயிடுமா அதனாலதான் பவித்ராணாம் பவித்ரம்னு சொன்னாள் சொன்னாள் பீஷ்மர் இப்படி சொல்லிவிட்டாலே இது ரிஷிகள் ஒப்புத்துட்டு நாள் சர்வ ரிஷிகளும் ஒப்புத்துட்டு இருக்காளும் ஒரு ஒரு ரிஷிகள் சொன்ன வாக்கியங்கள்லாம் எடுத்து நேற்று முதல் ஆச்சாரியால் சொன்ன அந்த ஒரு ஒரு வச்சனங்களும் நேற்றுக்கு நேற்றுக்கு பாதி வச்சனங்கள் படிக்கப்பட்டது आलोड्य सर्वशास्त्राणि विचार्य च சொல்லியிருக்காள் அதுதான் ஞாபகம் இருக்கணும் ஸ்ரத்தா பக்தி சமன்விதா பட்டேத் ஜெயிச்சேத் புருஷா ஸ்ரேய பிராப்தும் சுகானிச்சா ஸ்ரத்தே பக்தி இந்த ரெண்டும் இருக்கணும் இப்ப எத்தனையோ பேர்கள் ஜபம் பண்றாள் காசிக்கு ஒத்தமாட்டு வண்டியில போனா இப்ப பரப்டா பதினஞ்சு வருஷம் கழிச்சு போய் சொல்லுவன் அது மாதிரி தான் ஸ்ரத்தையோட பக்தியோட ஜபம் பண்ணினா உடனே பலம் அதுல ஒரு விசுவாசத்தோட பெரியவாள் சொன்னத்துல ஒரு நம்பிக்கை பகவானிடத்துல ஒரு பிரேமை இந்த ரெண்டும் இருந்துட்டேனா அந்த சாஸ்திரமா என்ன பலனை கொடுக்கணுமோ அது கட்டாயம் கொடுத்துணுமா சர்வ துக்கத்தையும் போக்கிவிடும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை காமகோட்டி பிரிவாளுக்கு ஒரு தடவை நூற்றி நாலு டிகிரி ஜுரம் முடிகுண்டான் கிராமத்தில் டாக்டர்கள்லாம் நீங்கள் ஸ்நானம் பண்ணப்படாதுன்றால் ஆடி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சரி ஆஹானுட்டா அவளுக்கெல்லாம் விட்டாள் உடனே நான் போயிருந்தேன் உட்காந்து விஷ்ணு சாஸ்திராம சொல்ல சொல்லிவிட்டாள் அவளும் உட்காந்து ஜுரத்தோட சாஞ்சின்றே விட விடவனு எடுக்கிறது ஏழு மணிக்கு சாஸ்திரம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணியில முடிஞ்சது உடனே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டா ஜுரமே இல்ல பூஜை பண்ணிட்டா உடனே எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு ஜுரம் இல்லடா என்னன்னு கேட்கிறாள் வைத்தியா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்தனம் பண்ணாள் அன்னைக்கு கபில தேவஹூர்த்தி சம்பாதம் சொல்ல சொன்னாள் நாராயணியத்துல முடிகுண்டால வியாச பூஜை பண்ண காலத்துல அதே நிமிஷத்துல சாஸ்திரமா சொல்ல சொல்லிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தாள் அது என்ன அவளுக்கு ஜுரமும் இல்லை அவளுக்கு சாஸ்திரநாம ஜபம் பண்ண வேண்டியதும் இல்லை நமக்கு மனசுக்கு புரியணும் பாருங்க அவன் சாஸ்திரநாம ஜபம் க்ஷேமத்தை கொடுக்குங்கிறத பெரியவாள்லாம் நம்ம மனசுக்கு ஒரு விசுவாசம் வர்றதுக்காக அப்படியே அனுகிரகம் பண்ணினாள் அப்படி விஷ்ணு சாஸ்திரநாமம் ரொம்ப மகாமந்திரம் அது எல்லா மகர்ஷிகளும் ஒப்புத்துக்கின்ற ஒரு மந்திரமா அதைத்தான் ஆச்சாரியால் சொல்ற போது ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி எத்தனை வேதங்கள் உண்டோ உபனிஷத்துக்கள் உண்டோ ஸ்மிருதிகள் உண்டோ புராணங்கள் உண்டோ இத்திஹாசங்கள் உண்டோ எல்லாத்தையும் நல்லா பரிசீலனை பண்ணி விசாரியச்சா புனப்புனா திரும்ப திரும்ப பார்த்து கடைசியில தீர்மானமானது என்னன்னா பகவன் நாமா பகவத் சுரூபம்னா அத்தியேயோ நாராயண சதா சஹசிரநாமத்தை ஜபிக்கணும் பகவான தியானம் பண்ணணும் இதுதான் சர்வசாஸ்திர சாரம் நாள் ஆச்சாரியாள் சஹசிரநாம ஸ்தோத்திரம் மகாபாரதத்தில் உள்ள ஸ்தோத்திரம் இது இந்த ஸ்தோத்திரம் எப்போ எங்க பெரியவா சொல்லி வச்சாருன்னு தெரியல குழந்தையா இருக்கிற போதே இது குழந்தையா இருக்கிற போதே சொல்லி வச்சுட்டா இந்த ஸ்தோத்திரத்தை இது அப்புறம் புஸ்தகம் பார்த்து வரல இது குழந்தையார் சொல்லி வைத்தது திருமார்க்க சொல்லி அப்படி எங்க பெரியவாள்லாம் நாலு மணிக்கு அப்படி அப்படி பழக்கம் மூணு வயசுல இருந்தே பழக்கம் இருக்கா எவனா இப்ப இந்த பெரிய ஸ்தோத்திரத்தை விட்டு பண்ண முடியாது இந்த வயசானதுக்கு அப்புறம் வராது ஆனா அது எப்படி ஜப்பம் பண்ணணுங்கிறதான் அடிக்கடி சொல்றா ஸ்ரத்தையோட பக்தியோட ஸ்ரத்தா பக்தி சமன்விதா அது ஒரு நம்பிக்கை பகவானத்துல ஒரு பிரேமே இந்த ரெண்டோடையும் இந்த ஜபம் பண்ணினா அமாசுதேவ பக்தானா அசுபம் வித்தியதே கொச்சிது ஒரு விதமான குறவும் வராதுன்னு சொல்ற அதனால அதுல வாஸ்தவம் திருவாள் தான் எல்லாரும் பூஜை பண்ணலையா அர்ச்சனை பண்ணலையா மனசு சுவாமிகிட்ட நிக்கலைங்க அது நிக்கணும் அதுக்காகத்தான் இத்தனை பாடுபடுறது அது புரியல மனசு சுவாமிகிட்டன்னு ஒரு நாமா சொன்னா போறோம் வேதமே இந்த நாமாவுக்கு இத்தனை பெருமை வந்ததுக்கு காரணம் வேதம் கர்மகாண்டங்கள்லாம் சொல்லிட்டு வந்தது சொல்லிட்டு கடைசியில போய் ஹோன்னு கத்தித்தது பகவன் நாமாவை சொல்லி கர்மகாண்டத்துல நான் எத்தனை தப்பு பண்ணிருப்பேனோ என்ன தவறுதல் வந்திருக்குமோ அதனால ஒன் நாமாவை அலறேன்னு வேதம் प्रतत्त अद्यशिविष्टदामार्यशगुन्दानि मयुराणि विद्वान् तन्त्वा गृणामि तव तव कवीजान् क्षयन्तमस्य रजतः पराके किमित्ते विष्णो हे विष्णो हे नारायण हे शिपिविष्टा தே நாம அத்திய சாமி உன் நாமாவை அலறேன் உன் நாமாவை சொன்னா சர்வ போயிடும் இன்னும் வேதம் போய் சொல்லிருக்கு அதனாலதான் நாமாவுக்கு பெருமை நாம ஜபம் பண்றதுக்கு ஜாதி குலம் கோத்திரம் அதனாலதான் ஜந்துகுன்னாள் ஜந்துகுங்கிறதுக்கு ஆச்சாரியால் அர்த்தம் பண்ற போது பிராணி சாமான்யம்னு எழுதினாள் யதா யோக்கியம் நாள் ஏன்னா ஜபிக்கிறதுக்கு வாக்கில் சக்தி ஓடும் இல்லையோ இப்போ குரங்கும் பிராணிதான் குரங்கால விஷ்ணு சஸ்நாமம் சொல்ல முடியுமோ முடியாது சக்தி உள்ளவாள் உள்ள பிராணிகள் முழுக்க இந்த ஜந்துக்கள் எல்லாம் இதுக்கு அதிகாரம் விட்டாள் இந்த நாமாவை ஜபிக்கிறதுக்கு சர்வ தர்மமும் காட்டாள் சாஸ்திராவ ஆரம்பமே ஸ்ருத்வா தர்மான பாவனானி சர்வஜா இதான் ஆரம்பமே சர்வ தர்மமும் தர்மபுத்தர் பீஷ்மர் இடத்துல எல்லாம் காட்டாயிடுது தேவ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் ராஜ ரிஷிகள் எல்லாரும் வந்திருக்காளாம் எதுக்காக வந்தாள்னா பீஷ்மர தரிசனம் பண்றதே புண்ணியம்னு வந்தாளாம் தத்திர பிரம்ம ரிஷய சர்வே தேவ ரிஷயச்ச சத்தமாக ராஜ ரிஷயச்ச தத்ராசன்னு திருஷ்டும் பரத பொங்கவம் நாள் பீஷ்மர தரிசனம் பண்றதே புருஷார்த்தம்னு தேவதைகள் ராஜ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் நாரதாதிகள் எல்லாரும் குருக்ஷேத்திரத்துல வந்திருக்காளாம் அவர் தேவபாவத்தை அடைஞ்சுட்டதுனால பூஸ்பரிசம் இல்லாமல் அம்பு நாள பண்ணின படுக்கையில படுத்துட்டு இருக்க ஒரே அம்பு கீழெல்லாம் அதுல படுத்துட்டு இருக்காள் அந்த அம்புல அவ படுத்துட்டு இருக்கிறத பத்தி வியாசர் விருந்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கா அவ விதினத்துக்கு அப்புறம் தான் அது புரியும் இல்லாமனா புரியாது வியாசர் விருந்துல அவ அம்புல இந்த அம்புகள்ல என்னவா படுத்துட்டு இருக்காள் அப்படி படுத்துக்க நேந்தத்துக்கு என்ன காரணம்னு ரொம்ப அழகா எழுதியிருக்காள் வியாசர் விருந்துல அதுல படுத்துட்டு இருக்காள் திவ்யோபாவ சமாவிஷத்துன்னு இருக்கு பாரதத்துல அவர் தேவராயிட்டத்தினால பூஸ்பரிஷம் இல்லாம அம்புகள்லாம் கீழே அப்படியே குத்தின் இருக்கு அது மேல படுத்து இருக்கார் பீஷ்மர் அதற்கு மேல படுத்து இருக்கிற போது பகவான் போய் தர்மம் சொல்லணும்னு சொல்லிவிட்டார் பாண்டவாள் வந்து இருக்கிறாள் மகர்ஷி எல்லாம் வந்திருக்காள் சுவாமி சொன்னாள் உங்க சன்னிதியில நான் தர்மம் சொல்லவாவது பீஷ்மர் சொன்னார் பகவானை பார்த்து உங்க சன்னிதியில நான் தர்மம் சொல்லவாவது அதோட அசக்தி வந்துடுத்து எனக்கு இன்னமே பேச முடியல இந்த ரெண்டு காரணத்தால நான் சொல்ல மாட்டேன் அப்பதான் சுவாமி சொன்னாள் தஸ்மின் அஸ்தமித்தே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே தர்ம சூரியனாகிற நீங்கள் அஸ்தமனத்தை அடைஞ்சுட்டா ஆறு பிறகு தைரியமா தர்மத்தை சொல்வாள் நீங்க தான் சொல்லணும் உடம்புல அசக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ததீட்சையாசு கதாயுதமகான்னு பகவான் ஒரு தடவை ஏறரங்க பீஷ்மரை பார்த்தாள் ஆயுத சிரமங்கள்லாம் பொறுத்தான் பீஷ்மருக்கு யுவாவா ஆயிட்டாள் விட்டாள் உடனே எழுந்திருந்து உட்கார்ந்து தர்மம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாள் தர்மம் சொல்ற போது மூன்று பேர்களுக்கு நமஸ்காரம் பண்ணினாள் முதல்ல யாராருக்கு பண்ணினாள் வியாசர் பாரதத்திலே நமோ धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् गच्छामि शाश्वतानि நமோ தர்மாய மகத்தே நாள் எல்லா உலகத்தையும் தாங்கிறது தர்மமா அதனால்தான் வேதம் போய் நீ பகவானுக்கு கூட நமஸ்காரம் பண்ண வேண்டாம் தர்மத்துக்கு பண்ண போரும் என்றாள் பூபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்தது கூட தெய்வம் இல்லை தர்மம் தான் அதை ரொம்ப நன்றாக எழுதியிருக்காள் வியாசர் விருந்தில திரௌபதிக்கு வஸ்திரத்தை பகவான் கொடுக்கல ததோ ததோ தர்ம ததோஸ்து அந்தரித்தோ மகாத்மா தர்மஸ்து அந்தரித்தோ மகாத்மான்னு இருக்கு வியாச பாரதத்துல தர்மதேவத்தை வந்து கண்ணுக்கு தெரியாம இருந்து வஸ்திரத்தை உழுந்து மேல மேல திரௌபதி கொடுத்ததுன்னு இருக்கு அதனாலதான் வேதமும் பகவானுக்கு மேல ஒண்ணு இருக்கு அதுதான் தர்மம் அதனால காலையில எழுந்திருந்த உடனே தர்மத்துக்கு நமஸ்காரம் பண்ணேன் நமஸ்காரம் பண்ணினா அது பக்கத்துல வந்து நிற்கும் நாள் அதிபதி நமோதிபத இத்தியாக தர்மோவா அதிபதி எல்லா உலகத்துக்கும் அதிபதி தர்மம் தான் தர்மத்துக்கு நமஸ்காரம் பண்ணி தர்மம் பக்கத்திலேயே உன்னை தலகாக்கும் என்று சொன்னாள் அந்த தர்மத்துக்கும் முதல்ல நமஸ்காரம் பண்ணினாள் பீஷ்மர் இந்த தர்மத்துக்கு பலனை கொடுக்கிறவன் பகவான் ஒரு பேங்குக்கு செக்ரட்டரி மாதிரி தான் சுவாமி பணம் போட்டிருந்தா வட்டி அனுப்புவர் பேங்க் செக்ரட்டரி கடன் வாங்கியிருந்தா வாரண்ட் அனுப்புவர் அது மாதிரி தர்மத்துக்கு பலத்தை கொடுக்கிறவன் பரமாத்மா அதர்மத்துக்கும் பலனை கொடுக்கிறவன் அதனால நம்ம கிருஷ்ணாய வேதசே அதற்கு அடுத்தபடி தர்மத்துக்கு பலதாதாவான கோபாலனுக்கு நமஸ்காரம் பண்றேன் தர்மம் எது பகவான் எதுன்னு காண்பிச்சு கொடுக்கறது வேதவித்துக்களான மகான்கள் தான் அதனால மகான்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன் பிராமணேபியோ நமஸ்கிருத்திய தர்மான் லட்சியாமி சாஸ்வதானு சாஸ்வதமான தர்மங்களை சொல்றேன்னு தர்மம் சொல்ல ஆரம்பிச்சாள் பாண்டவாளை வியாஜீகரிச்சு பகவத் சன்னிதியிலே தர்மம் சொன்னாள் தர்மம் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாண்டவாளை கட்டி அணைச்சுவிட்டு நீங்க அம்மாவை மறக்கப்படாதுன்னு சொன்னாள் முதல்ல ஏன்னா கர்ப்பத்துல தரிச்சது முதல்ல அவள் உங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கா அவள் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சம்ஸ்திதே அதிரதே பாண்டவ் பிரசா பாலப்பிரஜா வசூ யுஷ்மத்கிருதே முகும் கிளேஷான் பிராப்தா சோகவதி முகு அஞ்சு குழந்தைகளையும் அவ தோல்லையும் இடுப்புலையும் வச்சிருந்து அவ பட்ட கஷ்டம் பிதா இல்லாத குழந்தைகள் ரொம்ப பாடுபட்டிருக்காள் அவளை மறக்கவே கூடாதுன்னு அம்மாவை பத்தி சொன்னாலாம்